குறிப்பால் உன் காது என்ன ரொம்ப வன்மையா இருக்குமோ அப்படின்னு கேட்ட சத்தம் போட்டு இது நாங்க போல சத்தம் போட்டு யாம் பாட கேட்டையும் நாங்க பாடுறோம் உன் காதலையும் உழுது ஆனா கதவு திறக்க மாட்டேங்கிற அதனால கொஞ்சம் காது மந்தமான்னு கேட்போம் அது கூட இல்லைங்க வன் செவியோ மந்தம் என்னாது செவிடு என்னாது வன் செவியோ என்று கூறினார் நயத்தக்க நாகரிகம் பற்றி ஆமா அப்படி எழுதணும் நயத்தக்க நாகரிகம் பற்றி அல்லவா என்ன வேணும் எழுதலாம் என்ன பண்றது எழுதலாம் எனவே வன் செவியோனின் செவிதான் அப்புறம் மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே எண்ணி உன் வீட்டுல இருந்து முன்ன பாடுறோம் உன் காதுல விடலைன்னு சொல்லக்கூடாது வன் செவியா இருக்கு உன் காது வன் செவியா இருக்கு அல்லவா வலிமையான காதா இருக்குது ஆனா நாங்க பாடுற பாட்டுல சத்தத்துல மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தோழி போய் அந்த போயின்னு அர்த்தம் பா எடுத்து கெடுத்தழகு தோன்றுமே இடம் அப்படின்னு இது யார் பாட்டு எடுத்து கிடக தோன்றுமே இடம் சரி நம்ம எழுத்துக்கள் இல்லை பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா அவன் பாட்டை பண்ணோடி செய்க்க கேட்டேனேயடா கேட்டு கிருகிருப்பு போனினேயடா அக்கிருக்கில் உழரும் மொழி பொறுப்பாயடா தேசிய உணவு பாரதியாரை பற்றி இந்த மாதிரி பாட்டுலாம் சார் பாட்டு அல்ல மாதேவன் வார்கடல்கள் பாடுவது யார பத்திரி எண்பத்தி அடி மாதேவன் தேவர்களுக்கெல்லாம் தேவண்டி அதை அதவன் எங்க பாடுறான் வார்கடல்கள் அவனுடைய திருவடியை பாடுறண்டி வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி எங்க போச்சு போய் வீரிபாய் கேட்டலுமே இது பாருடி நீ எந்திரிக்கல இங்க இந்த வீதி வழியா ஒரு அஞ்சாறு வீடு தாண்டி வீதியில கேட்டிருக்கு கேட்ட உடனே உள்ள இருந்த ஒருத்தி அவன் நம்ம தோழி தாண்டி உள்ள இருந்த ஒருத்தி என்ன வேணும் கேட்ட உடனே விம்மி விம்மி மெய் மறந்து அடாராடா நம்ம தோழிமாரெல்லாம் பாடுறாங்க நம்ம இன்னும் தூங்கிட்டு இருக்கிறோம் எந்திரிக்க வேணா சொல்லிட்டு என்ன பாடுறாங்க மாதேவன் வார்கடல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி வாழி திருமன்றம் கண்ட மலர்க்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழி அவனை வணங்கு முடி சென்னி வாழி அவன் சீர்வாடும் வாயி யார் பாட்டு குரல் சுவாமிகள் பாட்டு எங்க மடத்தினுடைய ஆதி முதல்வர் குரல் சுவாமிகள் அவர் பாடிய பாட்டு ஏன்னா வாய்த்தொழினா இப்படி இருக்கணும் வாடி திருமந்தம் கண்டமலர் கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்ட செய்தல் வாழி அவனை வணங்கு முடிச்சென்னி வாழியவன் சீர்பாடும் வாய் அப்படி வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டலுமே நான் உங்க வீட்டு வாய் பாடுறோம் உன் காதல உள்ள வீதி வாய் கேட்டலுமே அவ எந்திரிச்சுட்டாடி அவ எந்திரிச்சுட்டாடி அவளும் தோடி நீயும் நீ ஆமா இல்லை கேட்டடினி என்ன செய்யறா விம்மி விம்மி இதுக்கெல்லாம் பொருள் சொல்லக்கூடாது சாமி மெய் மறந்து போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டு அவருக்கு தூக்கம் இல்ல எழுந்திருக்கவும் இல்லை ஏன் இந்த மாதேவன் வார்கடர்கள் திருவடின்னு அந்த அந்த வாழ்க்கையை கேட்ட உடனே அடாடாடா மாதேவா மாதேவா மாதேவா என்று பெருமானுடைய அந்த ஈடுபாட்டில் இருந்ததுனால விம்மி விம்மி மெய் மருந்து போதார் அமளி நல்ல அருமையான மலர்படுக்க அதுல நின்றும் புரண்டு இதுக்கு வர சொல்லப்படாது சாமி நடிச்சு காட்டணும் நடிச்சு காட்டணும் புரண்டு இங்கன் ஏதேனுமாக இந்த பெருமான் திருவடின்னு சொன்ன உடனே அவளுக்கு அந்த அதனை சொத்தி விட்டான் ஒன்னு செயல் மருந்து வைக்கிறான் இது ஏதேனுமாகால் கிடந்தாள் அப்படியே அப்படியே தன்னை மறந்து கிடக்கிறான் ஏண்டி நான் வீட்டு வாசல் பாடிட்டு இருக்கிறோம் ஓங்காதுல உடல இந்த வீதி வாய் கேட்டாலும் ஒருத்தி அப்படிலாம் இருக்கிறான் அவளும் தோழிதான் நீயும் தோழிதான் ஏண்டி ஏதேனுமாகால் கிடந்தாள் எண்ணி எண்ணி எம் தோழி பரிசேலோர் பாவாய் இப்படி என்னடி நம்ம தோழியா இருந்து இப்படி மூன்றைக்கு வரேன்னு சொன்ன மூணு நாற்பது ஆகுதுடி மூணு நாற்பது ஆகுதுடி எந்திரிக்க மாட்டேங்குது அடுத்த பாட்டு எழுப்புகிறார் இரண்டாவது பாட்டு அது என்னது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாயிராப்பகல் நாம் பேசும்போது எப்போது ஏண்டி இந்த காலையில நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் பேசிட்டு நீராடிட்டு போகணும்னு சொன்னோம் இதுக்கு நீ எழுந்திருக்கல ஆனா ஆண்டவன் எப்ப பேசணும் தெரியுமா பாசம் பரஞ்சோதிக்கு நம்முடைய பாசம் எல்லாம் முழுது அந்த பரஞ்சோதி இறைவன் மேலேயே வச்சிடணும் வச்சிடணும் அது எப்படி இருக்கணும் என்பாய் அப்படியே அந்த எலும்பு அப்படி உருகணும் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது நீ என்னமோ காலையில இந்த நாலரை மணிக்கு எந்திரிச்சு வந்து பேசலையேடி ராத்திரி பகலா இப்படி பேசணும் அப்படி பேச வேண்டும் முடியவனே தூங்குறியேடி தூங்குறியே இராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதாரமளிக்கே நேசமும் வைத்தனையோ இது கிண்டல் ஏண்டி அந்த மலர்படுக்கை கிடைச்சதான் கிடைச்சது உனக்கு அதில் அது வேற நீ வேற இல்லைன்னு அது மேலேயே நட்பு வச்சுட்டே இருக்க ஏன் அந்த மலர்படுக்கையில இருந்து பிரிய மாற்றியாட்டிருக்க அப்படியே இருபத்தி நாலு மணி இருந்துருவியாட்டிருக்க நேசமும் வைத்தனையோ அது படுக்க மேலேயே உனக்கு ஆசை வந்துட்டு என்று சொன்ன உடனே நேரிடையாய் நேரிடையாய் அப்படின்னா அருமையான அணிகளை எல்லாம் அணிந்து கொண்டிருக்கிற பொழுது தோழியே இப்படி இருக்கலாமா என்று கேட்ட உடனே இப்ப அவ பேச ஆரம்பிக்கிறா இனிமே நேரிடைய என நேரிடையாய் ஒருமை அந்த ஒருமையா இருப்பதனால இத்தனை பெண்களும் சேர்ந்து உள்ள இருக்கிற பெண்ணை கூப்பிட்டுதுன்னு அர்த்தம் நேரிடையீர் அது பன்மை ஏ நம்முடைய தோடிமார்களே அப்படின்னு கூப்பிடுறா அது அப்ப யாரை குறிக்குது இந்த தெருவில் இருந்து இருக்கிறவங்களை குறிக்குது எனவே இப்ப உள்ள இருந்து பேசுறவ நேரிழையே சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ போங்கடி இப்பதான் விளையாட்டு சிரிக்கிறதா இருக்குது இப்படிங்கிறிய நேசம் வைத்து நீங்கிறிய நான் படுக்க மேல என்ன ஆசை அப்படின்னு அதை சொன்னேன் அதனால எனவே நான் அப்படிலாம் செய்யறடின்னு உள்ள சொல்றேன் நேசம் வைத்தானையோ நேரிடையாய் நேரிடையே தீ இவையும் சிறவோ விளையாடி ஏசுமிடமீதோ விடிய காலத்துல மணி நாலரை மணிக்கு தாடி ஒருத்தர் ஒருத்தர் விளையாடுறது சி அந்த நேரம் இது என்று அவ சொல்ல உடனே இவங்க வெளியில இருக்கவங்க ஆமடி நாங்க கூப்பிட்டு பார்த்தோம் கா பேச்சு காணும் அதனால நீ நேசம் வைத்தனியோன்னு சொன்னோம் எங்களுக்கு விளையாடுறதுக்கு வந்து இல்லாடி உன்னை எழுப்புறதுதான் வந்திருக்கிறோம் தெரியுதா யாரை பத்தி பாடுறோம் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் பாடுற பெருமான் யாரு சிவபெருமாண்டி அவரெல்லாம் விண்ணவர்கள் கூட வாய்நாள வழிபாடு செய்வதற்கு கூசுவாங்கடி கூசுவாங்க ஏன்னா எப்படி பெருமானை போடுவது மேலும் நம்ம புகழ்ற போச்சு அந்த பெருமானுக்கு பொருந்துமா அவர் புகழ் எங்கே நாம எங்கே என்று கூசுவாங்கடி விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் என்ன நம்ம நல்லா வாழ்த்துறோமோ இல்லையோ நம்ம இப்படி குறைபாடா வாழ்த்துறோமோ என்று கூசுவாங்களாம் அப்படிப்பட்ட திருவடி திருவடி அதை எங்க பெருமான் என்ன பண்றான் தந்தருள வந்தருளும் தேசம் ஆன்மாக்கள் எப்படியாவது அந்த திருவடியை பிடிச்சு எல்லாம் கரியணுங்கிறதுக்காக இந்த ஆன்மா போவதோ இல்லையோ அவன் வந்துருவான் தந்தருள அந்த தன் திருவடியை கொடுப்பதற்கு கொடுத்தருள வந்தருளும் தானா வந்துருவாண்டி அப்படி வந்ததுக்கு மேற்கோள் எங்கடி இருக்கு மக்கு இவ்வளவு நாள் படிச்சு விட்டு மேற்கோள் இல்லை எங்க ஒரு குளத்தங்கரையில தம்பி அழைச்சிட்டு போனாரா ஒருத்தர் குளிச்சிட்டு வர்றேன்டா எட்டி பார்க்கப்படாதடா அப்படின்னு சொன்னாரா எட்டி பார்க்காம அந்த தம்பி இருந்ததா அந்த தம்பி அப்புறம் மேல அவர் குளிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிச்சு பார்த்து தெரியுமா அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்ட உடனே இங்க இருக்கிற அப்பா விட்டு இருக்காரு இது உடல் அப்பா இந்த அம்மா இன்னொரு அப்பா உயிரப்பா அது என்ன பண்ணிச்சு அடாடாடா தம்பி குளத்தங்கள்ல நின்று அம்மா அப்பாங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வா வா வா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த காலமாட்டில் ஏறி தான் வரும்போது வரும்போது ஒரு அந்த பொன்கின்னு எடுத்துட்டு வா மறந்துடாத அப்படின்னு யாரு இவர் சொல்ல அப்படிங்களா ஆமா நானும் மறந்துட்டேங்க நீங்க சொன்ன ஒன்னதான் உன்னை பொற்கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு ஏறு ஏறு காலமாட்டில் நேரா போ இந்த பத்தியா தம்பி அம்மா அப்பா அப்படிங்கிறான் கீழே இறங்கி சரி சரி பாலை கறந்து ஞானத்தை குழைச்சி ஊட்டு ஊட்டு உடனே அந்தம்மா பாலை கறந்து சீக்கிரம் ஞானத்தை எல்லாம் கலந்து குடிதா ராஜா அம்மா அப்பா ஞாபகம் வந்துட்டுது உனக்கு அதுக்குள்ள குளத்தங்கரில் வந்த உடனே குடிதா ராஜா என்று தந்தருள வந்தருளும் தேசம் குளத்தங்கரில் நின்று கூப்பிட்டா கூட வருவான்டா அப்படிப்பட்டவன் அதனால தேசன் சிவலோகன் இதெல்லாம் அந்த பாட்டெல்லாம் எங்க இமயமலை இல்லை இன்னும் ஒரு இருபது முப்பது இமயமலையை சேர்த்து நீட்டினா கூட அவன் தாண்டி அப்படி அருமையான பாட்டு தந்தருள வந்தருளும் ரெண்டு இடத்தையும் அருளங்கிறது போட்டா பார்த்தீங்களா தருவதற்கு ஒரு அருளை வருவதற்கு ஒரு அருளை <laughs> இதுக்கெல்லாம் படிமையில ஒரேல இருந்தான்னா இருந்தான்னா நச்சினார்க்கினியன் ஒரேல இருந்தாங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க மக்கு பய மாதிரி அழுதுவாங்க தந்தருள தந்தருள வந்தருள வந்தருளும் உன் தலையில தாண்டா போட்டுக்கணும் ஒரே அருளை என்பதை ஈரிடத்தும் கூட்டினார் விடுவரு அருளை என்பதை ஈரிடத்தும் கூட்டினார் அருளே வடிவாய் நித்தல் பற்றி அதுக்கு மேல எழுத மாட்டான் அது மேல எழுத மாட்டான் அருளே வடிவாய் நித்தல் பற்றி அதல்லையா ஒரு அதல்லையா ஒரு விளங்காதுன்னு விளங்கிக்கணும் தான் அப்புறம் என்ன மற்றதுக்கெல்லாம் விளங்குறீங்க இது மட்டும் தமிழ்ல மட்டும் உங்களுக்கு கிள்ளுக்கிறைய கேட்டு கேட்டு ஸ்டாண்டர்ட் நீங்க வரணும் என்னன்னு சொன்னாரு அருளை என்பதை ஈரிடத்தும் கூட்டினார் ஈரிடம் எது தருதல் என்ற இடம் வருதல் என்ற இடம் அருளை என்பதை ஈரிடத்தும் கூட்டினார் பெருமான் அருளே வடிவாய் நிற்கல் பற்றி அது உரை நாம கொடுத்து வைக்கல எத்தனையோ கொடுத்து வைக்கல அதில் கொடுத்து வைக்கல நல்ல அந்த மாதிரி சிறந்த உரையா சொல்லுவரை நமக்கு திருமுறைக்கு வாய்ச்சி இருந்தது ஏ அப்பா இவ்வளவு நாள் நம்ம கைலாசிலே இருக்கும் இவ்வளவு நாள் கூட நம்ம இங்க இருக்க மாட்டோம் கிடைக்கல சிவா தந்தருள வந்தருளும் தேசன் தேசன் அர்த்தம் ஒளி உடையவன் அர்த்தம் அந்தருளும் தேசன் அவனுக்கு ஊரில் தெரியுமாடி சிவலோகன் ஏப்பா சிவலோகத்தில் இருந்தா நம்ம எங்கடி பாக்குறது அவன் இருக்கிறது அங்கேன்னு சொல்லுவாங்கடி நீ ஒண்ணு நம்ம தில்லை சிற்றம்பலவன் அதானே கேட்டேன் நம்ம தில்ல ஆமா நம்ம சிதம்பரம் தில்லை சிற்றம்பலவன் நம்முடைய திருமுறையில சிதம்பரம்னு இருக்குதா இல்லவே இல்லையே தில்லை என்றுதான் இருக்கு எப்படி சிதம்பரம் ஆச்சு தமிழனுடைய விழிப்பு விழிப்பில்லாமையினால் சிதம்பரம் ஆயிடுச்சு சித்தம்பரம் சிதம்பரம் என்றாயின நான் சொல்றேன் அதுக்கெல்லாம் நல்ல சொல்ல அதெல்லாம் ஒத்துக்கிறேன் அதெல்லாம் தத்துவமான சொல்லுதான் ஆனா அந்த ஊருக்கு அது பேர் இல்லை தமிழன் அப்படி பேர் வைக்கல தில்லை என்றுதான் வைத்தான் தில்லை மாநகர் தில்லை நகரும் நகர்வுக்கு சிற்றம்பலம் மாறி ஒல்லை விடையானை பாடுதுங்கானம்மானை மண்ணுகதில்லை வளர்கனம் பத்தர்கள் மண்ணுகதில்லை வளர்கனம் மண்ணுக சிதம்பரம் இல்லை திருப்பல்லாண்டு தானே பின்ன இல்லாத சொல்றோமா தில்லை மூதூர் ஆடிய திருவடி ஆனா திருமுறையில் தில்லைன்னு தொகுத்தா இவ்வளவு சொல்லு திருமுறையில் சிதம்பரம் அதனால அதெல்லாம் வரணும் மீண்டும் தில்லை மாநகர் என்று செய்யணும் தமிழாசிரியர்கள் விட்டா எது எடுத்தாலும் கோண புத்தி அப்படிங்கிறாங்க அது கோண புத்தி அல்ல நேர் புத்தி உள்ளதை சொல்றோம் ஏமிக்க வைக்க கூடாது தில்லை மாநகர் என்று வைக்கணும் ஏன் வைக்க போறோம் தெரியல அந்த குடமுழுக்கு விழாவில் ஒரு மலர் வெளியிட்டாங்க மலர் வெளியிட்டாங்க அதுல ஒரு கட்டுரை கேட்டிருந்தாங்க எழுதியிருக்க அது கட்டுரையில் இருக்குது இந்த தில்லைக்கே வந்து தில்லை என்றே பெயர் நம்முடைய திருமுறைகளிலும் நூல்களிலும் இருக்க நினைவே தவிர சிதம்பரம் என்று இல்லை ஆதலால் இனி விழிப்படைந்து இந்த இந்த குடமுடுக்கு வாயில் விழா வாயிலின் வாயிலாவது என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அதே போல திருக்கோலை நம்ம ஐயா கருணாநிதி ஊர் அங்க கேட்டிருந்தாங்க அங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு அங்க வந்து என்ன திருக்கோலைன்னு பேரே கிடையாது கோழிலி என்றுதான் பேர் கோலிலியம் பெருமான் குண்டை ஊற்றில நெல்லு பெற்றேன் ஆளில்லையம் பெருமான் இவை அட்டித்தர பணியே தமிழ் தமிழ்ங்கிறாங்களே இதெல்லாம் மாத்தினா என்ன அது நான் இப்ப சுந்தரமுடி செஞ்சா முடியாது நீங்க தான் நினைச்சீங்கன்னா ஒன்னே முடியுமே ஐயா சென்ட்ரல் அதான் நமக்கு எல்லாம் வேண்டிய சென்ட்ரல் பாஜக எல்லாம் இல்லைங்களா திட்டம் பண்ணி இது மாதிரி தெரு அவங்களுக்கு வேற ஒண்ணும் இல்லை இன்னென்ன இலக்கியங்கள்லயே கல்வெட்டுகளிலே இதனுடைய பெயர் இப்படி இருப்பதனால் இந்த பெயர் இப்படி மாற்றணும்னு சொன்னா உடனே மாற்றிடுவாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு ஒண்ணு சென்ட்ரல் அவங்களுக்கு என்ன கவலை டெல்லிக்காரங்களுக்கு இந்த சான்றுகளை கொண்டு நாங்க இப்படி சொல்றோம் அதனுடைய பெயர் இப்படித்தான் இருந்திருக்கிறது சொல்லிட்டா உடனே வித்தின் வீக் ஒரு வாரத்துல வந்துடும் மாயிரம் மயிலாடுதுறை ஆயிட்டது இல்ல ஏன் திருப்பெருந்துறை ஆயிட்டது திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயில்னா ஆவுடையார் கோயில்னு எதுல இருக்குது சுவாசம் முழுதும் திருப்பெரும் தூரை ஊரை சிவபெருமானி இதெல்லவா இருக்குது மாத்திட்டாங்களே அருமையா ஆனா சென்ட்ரல் ஒண்ணு நமக்கு ஒண்ணு மத்திய சர்க்கார் எதுவுமே ஒண்ணு எதிர்ப்பு இல்லை தக்க சான்றோடு எடுத்து எழுதணும் இப்படி இருப்பதனால் இதை வந்து நீங்க அஞ்சல் வழியிலையும் போஸ்ட் ஆபீஸ்லயும் மாத்திடணும்னா உடனே அடுத்த விஷயம் மாத்திடுவாங்க உடனே நம்மால் தமிழ் தமிழன் ஆப்ப வைப்பான் அப்படி செஞ்ச உடனே நமக்கு எல்லாம் சோறு வந்துடும் இந்த சோத்திலேயே நல்ல உனக்கு பெறலாம் சோறு நம்மால கடைபிடிப்பாங்க அப்படி சொன்ன உடனே சிதம்பரம் தில்லை ஆன உடனே அப்படி நமக்கு என்ன சோறு வந்துருந்த சோறு வராதடா நம்முடைய மொழி வருகிறது மக்கு பயல என்னங்க அங்க இந்த சிதம்பரத்தில் இல்ல மேல எங்கும் சிதம்பரம் என்று அதனால இந்த தில்லைய வரல கோயில்னு வருது கோயில் கோவில்னாலே சிதம்பரம் என்ற ஒரு பொருளா இருக்கு ஆனால் பெயர் வந்து தில்லை மாநகர் என்றுதான் தில்லை மாநகர் சித்தம்புலம் புக்கு எல்லை இல்லாதோர் எல்லாம் வேண்டிய அளவில் இருக்கு தூத்தம்னா தூத்து போல தொகுக்கலாம் முருகா முருகா என்ன செய்யறது ஒண்ணும் இல்லை இதெல்லாம் நடுப்புற ஆதங்கம் இல்ல ஆதங்கம் சொல்றது ஏன்னா எங்க என்னையா நீங்க அரசியல் சொல்றீங்கன்னு சில பேர் இது அரசியல்பாங்க அரசியல் இல்லை இது பா நாங்க என்ன பண்றது இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லும்போது இப்படி வந்தா நன்றாக இருக்குமே என்று கருதுகிறோம் அவ்வளவுதான் தில்லை மாநகர் என்று வந்தால் திருமறை சொல் வந்திருக்கிறது என்று மகிழ்ச்சிப்படுவோம் திருமுதுகுன்றம் என்று வந்தால் அப்படி நினைப்போம் ஜலம் அல்ல விருத்தமாவது அஜலமாவது ஏண்டா விருத்த அஜலம் அஜலம்னா வட சொல்லு விருத்தம்னாலும் வட சொல்லு வடமொழியில் வெறுப்பு எங்களுக்கு கிடையாது உரிய பெயர் சொல்லுங்கன்னு சொல்றேன் நீங்க ஒரு கால் அந்த அந்த விருதாயலம்ங்கிறது கிமுல இருந்து விருதாயலம்னு இருந்ததுன்னா நாங்க மாத்தல கிமுல அப்படி இல்லையே இல்லையே திருமதி குன்றம் தான் இருந்தது அது ஏன் நீங்க விருதாஜலம் மாத்திட்டீங்க இப்படி எல்லாம் இருக்குது போட்டோம் எனவே எங்க பார்த்தோம் விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசன் அப்படிப்பட்ட ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலோர் எம்பாவாய் ஏமா நீ இன்னும் தூங்குறியே ஈசனாருக்கா நான் நாம் யார் நம்முடைய அன்பு ஆர் பிரிச்சுக்கணும் ஈசனாருக்கு நாம் யார் நம்முடைய அன்பு ஆர் இப்படி தூங்கினா நாம தான் அந்த சிதம்பரத்துக்கு தில்லை உரியவங்களா நம்முடைய அன்பு தான் உரியதா ரெண்டு மில்லியடி ரெண்டு மில்லியடி பாடி எழுந்திரி என்ற குறிப்புல ரொம்ப அருமையா பாடிய பாட்டுது முத்தன்ன வெண்ணகையாய் முத்தன்ன வெண்ணகையாய் எல்லாம் தோழி தங்களுக்குள்ள பேசிக்கிறது தானே ஏண்டி நீ அப்படி இந்த உதடு அப்படி லேசா தெரிஞ்சா பல்லு வளர்க்க வேண்டியதுலயே உனக்கு எப்போ பளிச்சல்ல இருக்கும் லொலேன்னு இருக்குமே முத்த பார்த்தா உன் பல்ல பார்க்க வேண்டியதில்லை பல்ல பார்த்தா முத்த பார்க்க வேண்டியதில்லை அப்படி இருப்பேடி இதெல்லாம் ஐஸ் பையங்களுக்கு சொல்லும்போது சார் இது ஏன் சொல்றான் அப்படின்னா அப்படியாவது ஐஸ் வச்சு எந்திரிக்கிறதுக்கு தான் இவனுக்கு ஐஸ் வச்சுனா தான் விளங்கும் என்ன பண்றது மீசம் குழந்தைகள் அதனால சொல்லலாம் முத்தன்ன வெண்ணகையாய் முத்து போல மென்மையான பற்களை உடையவளே முன் வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் என்று அள்ளூரி தித்திக்க பேசுவாய் ஏண்டி பிள்ளைய பத்தி நான் நீ பேசாத அளவடி நீ பேசுதாண்டி எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படி பேசுவியடி எப்படி பேசுவே முன் வந்து என் எதிரெழுந்து எனக்கு எதுக்கால வந்து என் அத்தன் ஏண்டி அந்த சிலையில இருக்கிற பெருமை அந்தாண்டி எனக்கு அப்பா ஆனந்தன் அப்படி இன்பத்தை கொட்டுவாண்டி கொட்டுவாண்டி ஆனந்தன் என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்னவா அது அமுது கூட கூட அந்த அமுதம் எல்லாம் கூட சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வரைக்கும் இனிக்கும் இது நினைத்தரும் காந்தரும் பேசுந்தரும் எப்போதும் இனிக்கும்படி என் அத்தன் ஆனந்தன் அமுதன் அப்படி இந்த மூணையும் சொல்லும் போது வாயில் அப்படியே நொர நொறையா எச்சு வருமா அள்ளூரி தித்திக்க பேசுவாய் வாயெல்லாம் அப்படியே தில்லையாவே பேசுவேடி அள்ளூரி வாயூரி பேசுவாளாம் அள்ளூரி தித்திக்க பேசுவாய் இப்படி பேசுற நீ ஏண்டி மணி நாலு நாற்பது ஆகுது நாங்க வந்து நாலு மணிக்கு வந்துட்டோம் நாற்பது நிமிஷமா பேசிட்டு இருக்கிறோம் ஏண்டி வந்து உன் கடை தீரவாய் வந்து கதவை திறக்கிறதுக்கு யோகியது இல்லை இதெல்லாம் நடிக்கலாம் இந்த என் அத்தன் ஆனந்தன் அமுதன் சொல்லும் போது பேசுற பேச்சு வேற மாதிரி இருக்கணும் என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய் அப்படி பேசியடி இப்ப என்னடி எந்திரிக்கல பந்து இந்த பந்துன் கடைதிர திரவாய்ங்கிற அந்த மூஞ்சி கோணிக்கணும் உண்மையிலேயே தில்லை மாநகரில் இந்த மாதிரி பெண்கள் இந்த திருவண்ணாமலை அந்த பெண்கள் போது இப்படித்தான் பேசியிருப்பாங்க இந்த அத்தனானந்தன் அல்லூரிங்கும் போது இவங்க வாய் ஊறும் ஆனா வந்தும் கடைதரவாய் கொஞ்சம் கோபம் வந்திருக்கும் இப்படித்தான் இந்த திருவண்ணாமலையில பேசியிருப்பாங்க நாமெல்லாம் காண கொடுத்து வைக்கவில்லை நேரடியாக என்னமோ நம்முடைய பெருமை மணிவாசகர் பாவியலே நீங்க எல்லாம் அன்னைக்கு இருந்து பிறந்து பிறந்திருப்பீங்க இந்த பக்கம் நீங்க திரும்பலையாட்டு இப்போ இப்போது படிங்கப்பா என்று சொல்லி கருணை தித்திக்க பேசுவாய் நான் மடங்களை கூட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் நம்ம பந்து உன் கடைதிரவாய் பத்துடையீர் ஈசன் பழாடியீர் பாங்குடையீர் இது உள்ள இருக்கோ இப்பதான் எழுந்துச்சுட்டா எழுந்துட்டு என்ன சொல்றா பத்துடையீர் இதை பற்றுடையீர் என்று கூட சொல்லிவிட்டு அப்படி உரை செஞ்சிடுவாங்க உரை சொல்லுவாங்க என்னன்னா ஏண்டி உள்ள உள்ள இருக்கோ எந்திரிச்சுட்டா பத்தியா அவங்க எல்லாம் நம்மளை திட்டுறாங்க திட்டிக்க பேசுவாய் வந்தும் கடைதரவாய் கதவு திறக்க மாட்டேங்கிறியான்னு சொல்றாங்க பத்தியா இந்த அளவு நம்ம தூங்கிட்டோமே சே என்ன மடத்தணும் உடனே பத்துடையீர் ஏமா நான் தான் தவறு பண்ணிட்டேன் நீ எல்லாம் சிங்க முடியும் மூணு ஐம்பதுக்கு எந்திரிச்சு குடிச்சு விட்டு எங்களை வந்து திரும்ப கூப்பிடுறடி அதனால நீ பத்து உடையீர் என்ன பத்து என்ன பத்து பத்து கொலாம் அவர் அடியவர் செய்கை யார் சொன்னது திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசர் அப்ப இங்க பற்றுங்கிறத விட பத்துன்னு வைத்து பேசுவது நல்லது அப்ப அடியவராயிருந்தால் அடியவரனுக்குரிய செய்கை பத்து என்ன எழுதியிருக்காங்க பெரியவங்க படிச்சொலைச்சா போதும் எழுதியிருக்காங்க பத்து என்னன்னா நான் உடைய எங்கேயோ எப்போ குறிச்சு வச்சது அப்பா இப்படி இப்படி படிச்சாதான் தெரியும் இந்த ரொம்ப அன்பு மிக மிகுமானா இந்த கழுத்து பேசும்போது கொஞ்சம் அப்படியே கணக்குமா அப்படி அப்படி கொஞ்சம் தூக்கி காட்டுமா தூக்கி காட்டுமா நம்ம இயல்பா பேசும்போது பேசாம இருக்கு தொண்டை சத்தம் போடுங்க தொண்டை வந்து அப்படிங்கிறதுல ஏன் இப்போ இந்த நாகஸ்வரம் வாசிக்கிறவங்க அல்லது கொஞ்சம் நல்லா கனமா பாடுறவங்க எல்லாம் பார்த்து தொண்டை அப்படியே கம்மு வந்துடும் அப்படிங்கிறதுல அதான் இப்ப அந்த மிடல் இந்த கழுத்தானது கொஞ்சம் அப்படியே விரி விரிவாகுமா அது ஒரு செய்கை எதுக்கு ஆண்டவன் நினைத்து தன்னை மறந்து அப்படி அது ஏதேனும் கூப்பிடும் போது இந்த கழுத்தானது இப்ப இருக்கிற வடிவை விட கொஞ்சம் பெருக்குமா அதான் அர்த்தம் அது ஒரு செய்கை யாருக்கு நல்ல அடியோர்களுக்கு மிடருது அடுத்தது நா தழுதெடுத்தல் நாக்கு சொல்ல பேச வராது ஆனா சொல்ல சொல்ல தவிப்பாங்க அது அந்த மெய்ப்பாடு நா தழுதெழுத்தல் ரெண்டு மூன்றாவது இதழ் துடித்தல் பேசும்போது இந்த இதழ் இப்படியே தன் தன்னை வர துடிக்க முடியும் இல்லைங்களா இது மூன்றாவது நான்காவது உடல் குழுங்கள் ஒரு சொன்ன வயிறு குழுங்க திரிக்கிறேன் அப்படிங்கிறமில்லை அந்த உடல் அப்படி குழுங்கும் அதெல்லாம் நினைச்சு செய்யறது இல்ல அந்த அந்த மகிழ்ச்சி பெருக்கில் தானா வர்றது அதெல்லாம் நடிக்கிறது இல்லை நடிக்கிறது இல்லை மெய்ப்பாடுன்னு பேர் அந்த தன்னுடைய அந்த இன்ப அமைப்புல அப்படிலாம் அந்த உடம்ப வரும் இப்ப அது நடிக்க வேண்டியிருக்கு என்ன பண்றது அந்த மாதிரி அடிவர் இருந்தா தானே உடல் குழுங்கள் அடுத்தது மயிர் சிலிர்த்தல் அது இன்னைக்கு பார்த்தேன் ஏதாவது சில காரியம் சொன்னோம்னா அப்படியே பாரு மயிரெல்லாம் சிலிர்த்துட்டு இருப்பான் எனக்கு அப்படி இருக்குப்பா நினைச்சா அப்படிங்கிறோம் அது ஒரு செய்தி சரிங்களா மயிர்த்தில் இருத்தல் அப்புறம் வியர்த்தல் உடம்பு வேர்வை வரும் இந்த மாதிரி ஒரு தன்னுடைய எல்லை மீறி ஒரு இன்பத்துறையோ மற்றது வந்தாலும் அது வியர்த்தல் அப்புறம் சொல் எழாமை சொல்ல நினைப்பாங்க அது சொல்ல முடியாது அப்படி அப்படி தவிப்பாங்க அது சொல் எழாமை அடுத்தது தண்ணீர் அரும்புதல் அது அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் ஒரு அன்பினுடைய எல்லைக்கு என்னன்னு கேட்டா கண்ண தண்ணீர் தடதான் ரெண்டு விதமான கண்ணீர் வரும் ஒன்று அழுகை கண்ணீர் இன்னொன்று ஊகை கண்ணீர் மகிழ்ச்சியாக வரும் மகிழ்ச்சி மிகுந்திருக்கும் போதும் கண்ண தண்ணி வரும் அழுகை மிகுந்திருக்கும் போது தரும் மகிழ்ச்சியினாலும் கண்ணீர் வரும் துன்பத்தினாலும் கண்ணீர் வரும் நல்ல இது மகிழ்ச்சி கண்ணீர் அப்புறம் வாய் வாய் உம்முதல் அல்லவா வாயே அந்த சொல்றதுக்கு பானா மானா சொல்றதுக்குள்ள வாய் அப்படியே மேல மேல பெருத்து காட்டுமா அதெல்லாம் அப்புறம் மெய் மரத்தல் அது என்ன தன்னை மறந்துடுறது அதான் இப்படியாக பத்து செய்கை பத்துடை என்று நீங்க எல்லாம் பத்து விதமான மெய்ப்பாடுகள் உடையவர்கள் ஏன் அப்படி நீங்க அன்பா இருப்பவங்க இந்த பத்துல ஒண்ணு கூட இருந்து எனக்கு அதனால தாண்டி நான் தூங்கிட்டேன் பத்துடையீர் ஈசன் பழாடீர் நீங்கெல்லாம் இன்னைக்கு நேத்தா காலகாலமா நீங்க அடிமை என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ என்று தாய்மானார் சொன்னாரே அது போல பெருமானி நீ என்று அன்றே நாங்கள் அடிவர் என்றெல்லாம் நீங்க இருப்ப ஈசன் பழாடீர் பாங்குடையீர் எப்ப எந்திரிக்கணும் எப்படி நம்ம சொன்னோம் அதெல்லாம் நினைச்சு உடனே எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்துட்டீங்க நான் அப்படி இல்லடி பாவிதி பாங்குடையீர் அதனால நீங்க எல்லாம் பழைய அடியவர்கள் நாங்க இப்பதான் அடியவர் ஆகிறதுக்கு பயிற்சி பெறோம் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ நாங்க இப்பதாண்டி பழகிறோம் அடிமையே அதனால நான் இந்த மாதிரி தவறி பண்ணிட்டேன் நேரம் கழிச்சு தூங்குறேன் அதனால என்ன மன்னிச்சுங்கடி உண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பல்லாது என்று இப்படி போய் சொன்ன உடனே உள்ளிருப்பவங்க இருக்கவங்க இப்ப வெளியில் இருக்கவங்க பேசுறாங்க இது வந்து உள்ளே இருக்க பேசுறவர் இனிமே பேசுனா போரி என்னமா பேசிட்டு இருக்கிற உன் அன்பு எங்களுக்கு தெரியாதா எத்தோனின் அன்புடமை எல்லோம் அறியோமோ ஏண்டி உனக்கு அன்பு இல்லை நீ தான் புதியவங்க நாங்கெல்லாம் பட அடியாரா ஏண்டி இப்படி உனக்கு மட்டும் அன்பு இல்லையா எங்களுக்கு தான் அன்பு இருக்குதா உனக்கு அன்பு குறைச்சல் இல்லடி எத்தோனின் அன்புடமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் நம் சிவனை நல்ல மனமகிழ்ச்சி உடையவர்கள் எல்லாம் நம்ம சிவனை பெருமானி பாடுவாங்கடி நீ நானும் மட்டுமல்ல திருவண்ணாமலையில போய் பாருடி உஷா காலத்துக்கு எத்தனை பேர் வர்றாங்கன்னு பிரதோஷத்துக்கு எத்தனை பௌர்ணமி இன்னைக்கு எத்தனை பேர் மலை வளம் வர்றாங்கன்னு பாருடி எத்தோனின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாராரோ நம் சிவனை என்று இப்படி வெளியில் இருக்கும் சொன்னாங்களாம் உடனே இத்தனையும் வேண்டும் எமைக்கேலோர் எம்பாவாய்